الله وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه وكما قال رسول الله صلى الله عليه وسلم பெண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் வாழ்க்கையில் மற்றொரு முறை புனிதமான ரமலானை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து அந்த ரமலானின் மூன்றில் ஒரு பகுதி எங்களை விற்று பிரிந்த நிலையில் அதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் ஆரம்பிக்கும் தருவாய் நிற்கும் பெரியார்களின் சகோதரர்களே ரமதான் என்கிறது என்ன அல்லாஹுடத்தில் அடியார்கள் சம்பாதிக்கின்ற காலம் இது ஒரு பருவ காலம் அல்லது இதனை நாம் சீசன் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு சாதாரண காலம் இருக்கும் போன்று அவர்களுக்கு ஒரு விசேட காலங்கள் ஒரு வியாபாரி பஜாரில் வியாபாரம் செய்கிறார் எல்லா காலங்களிலும் வியாபாரம் செய்வார் ஆனால் சில காலங்கள் இருக்கும் அந்த காலங்களில் அதிகமாக லாபம் அடையலாம் அது அவருக்குரிய தீர்ப்பு ஒரு விவசாயி அவர் எப்பொழுதும் வயலில் வேலை செய்யலாம் ஆனால் அவர் எப்பொழுது அந்த விவசாயத்தை அறுவடை செய்வாரோ அவருக்குரிய காலம் கடலிலும் ஆற்றிலும் குளத்திலும் மீன் பிடிக்கலாம் ஆனால் அந்த மீனவருக்கு எப்பொழுது அதிக மீன் கிடைக்குமோ அது அவருக்குரிய பருவகாலம் பருவ காலம் என்பது என்ன அந்த காலம் வந்ததற்கு பிறகு ஆயத்தமாகுவதில்லை ஒரு வியாபாரி அவர் சம்பாதிக்கும் காலம் வந்ததுக்கு பிறகு தயாராக மாட்டார் எப்பொழுது காலமோ அதற்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே அவர் தண்ணி தயாரிக்கிறார் எங்கிருந்து பொருள் வாங்கணும் எவ்வளவுக்கு விற்கணும் கடையில் எத்தனை பேர் விற்கணும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி லாபம் அடையணும் அந்த லாபத்தை கொண்டு என்ன செய்யணும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாலே அந்த வியாபாரி திட்டமிடுகிறார் இது போன்ற ரசூலுல்லாய் சல்லல்லாஹு செல்லவர்கள் எல்லா காலத்திலையும் அமல் செய்தார்கள் ஆனால் ரமலான் ரசூலுல்லாஹுடைய சீசன் அதற்கு ரசூலுல்லாஹுடைய மட்டுமல்ல அல்லாஹுவை நம்பிய ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு மும்மினுடையவும் பருவ காலம் ஒவ்வொரு மும்மினும் அல்லாஹுடத்தில் மிக கூடுதலாக சம்பாதிக்கின்ற காலம் என்றால் அது ரமலான் தான் ஒரு பருவ காலம் வந்ததற்கு பிறகு ஒரு முதலாளி எப்படி இருப்பார் அந்த நேரத்தில் அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் தனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற ஹக்குகளை எல்லாம் எடுத்து பஜாருக்கு போடுவார் தனது உடலுக்கும் கண்ணுக்கும் கொடுக்கின்ற ஹக்குகளை எடுத்து பஜாருக்கு போடுவார் அப்படி கொடுத்தால் தான் சம்பாதிக்க முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு எப்பொழுது தயாராகினார்கள் என்றால் மற்றவர்களை தயார்படுத்தினார்கள் என்றால் ரமலான் பிறக்க இரண்டு மாதங்களுக்கு உண்டு அல்லாஹுடத்தில் துவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இஸ்லாமுடைய ரீதியில் இந்த ஹதீஸ் பலகீனமாக இருந்தாலும் ஒரு சிறப்போடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அதனால் அதை ஆதாரத்திற்கு கொள்ளலாம் ரசூலுல்லா எப்படி துவா செய்கிறார்கள் அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா யா எங்களுக்கு ரமதான் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக ரமதானுக்கு முந்தைய இரண்டு மாதங்கள் முதலாவது ரஜப் இரண்டாவது ஷாபான் இந்த ரெண்டு மாதங்களிலும் வரக்க செய்வாயான் ஏன் அந்த மாதங்களில் வரக்கத்தை கேட்டார்கள் என்றால் அந்த மாதங்களில் மனிதனுடைய உடலுக்கு வரக்க தேவை வழக்கத்தில் உடல் நோயாக இருந்துச்சு முழு ரமதானம் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி வரும் முழு ரமதானம் மருந்தோடு இருக்க வேண்டி வரும் ரமதானில் நோன்பு பிடிக்க முடியாது தராவி தொட முடியாது துவா கேட்க முடியாது குரான ஓத முடியாது நோயிலே அந்த காலமணி ஆடுவான் உடம்புக்கு வரக்கத்தே அந்த தொழில் வரக்க செய்யணும் தொழில வரக்கத்துண்டாகல எல்லாம் கஷ்டமா முழுக்க கடனாகி விடுவார்கள் அதை சிந்திச்சு சிந்திச்சு ரமதானுடைய காலம் கடையிலே போய் அஹ்லாக்கிலும் வரக்கத்து தேவை அசிலாக்கில வரக்கத்து வரல எல்லாருடையும் சண்டை பிடிப்பான் யாரோட அஹ்லாக்கில் எல்லாம் வரக்கு செய்யலையோ அவனுக்கு யாருடன் ஒத்தும் ஆடாதே சண்டை பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு கடைசியாக போலீஸும் கோட்டும் என்று அவனுடைய காலம் போகும் ரமதானில் அமல் செய்ய மாட்டான் ஆகவேதான் சூழ்நாய் சந்தா கொஞ்சம் செய்தார்கள் யாரெல்லாம் ரஜத்தில் வரக்க செய்வாயாக ஷாபானில் வரக்க செய்வாயாக என்றால் ரமதானுக்கு தடையை உண்டாக்கிறானே உபல்லுனா ரமதான் ரமதானை அடையும் சந்தர்ப்பத்தை தருவாயா ஒரு முதலாளி அந்த சீசனை எதிர்பார்ப்பதை கொண்டு ரசூலுல்லா ரமலான் வராதா ரமலான் வராதா என்று எதிர்பார்க்கிறார் அனு ரமலான் வந்து விட்டதா இப்பொழுது ரசூலுல்லாஹி முதல் நிமிடத்திலிருந்தே ஒரு தங்கத்தை பாதுகாப்பது போன்று பெருமதியான மாணிக்க கல்லை பாதுகாப்பது போன்றே அதற்கு ரசூலுல்லா ரமதானின் நேரங்களை பாதுகாக்கிறார் ரமதானியமாக சிறப்பான காலம் கடைசி பத்து நாட்கள் ஒரு வியாபாரிக்கு உச்சகட்ட வியாபாரம் நடைபெறுவது போன்றுதான் ரமதானுடைய கடைசி பத்து அதற்கு ஆயிஷா சொல்கிறார்கள் கடைசி பத்திலே ரசூலுல்லாஹுடைய முயற்சி எப்படி புகாரியில் இருக்கிறது எதித்தஹிது பீஹி மாலா எதித்தஹிது பிகைரி ஏனைய நாட்களில் செய்யாத பாரிய முயற்சியை கடைசி பத்தியில் செய்வார் ஒரு வியாபாரி என்ன செய்கிறார் நாளாந்த மனைவிக்கு கொடுக்கின்ற ஒரு நேரம் இருக்கும் நாளாந்த பிள்ளைகளோடு கலைத்து அவரை சந்தோஷமாக நடக்கின்ற ஒரு நேரம் இருக்கும் அவருக்கு அபரிமிதமாக வியாபாரம் நடக்கும் போதே மனைவிக்கு கொடுக்கின்ற நேரத்தை வசாருக்கு கொடுத்துகிறார் பிள்ளையோடு விளையாடுகின்ற நேரத்தை வசாருக்கு கொடுத்துகிறார் பிள்ளையை பாடசாலையில் இருந்து கூட்டி வருகின்றது அவர்தான் ஆனால் வியாபாரம் நடைபெறும் நாளில் அதற்கு வேறு ஆள் அனுப்பிட்டு அவர் வந்து வியாபாரத்தில் கொண்டிருந்தார் பழமையாக வீட்டுக்கு போய் சாப்பிடுவார் வியாபார நாளையிலும் சாப்பாட்டையே வளர்ந்துடுவார் ஆறு மணிக்கு சொல்வார்கள் சாப்பிடலையே மழை சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வெடுப்பான் உடலுக்குரிய ஹக்கு ஆனால் மிக யாவார் மிக லாபம் நடக்கும் நாட்களில் தூக்கத்தை மறந்துடுவார் அந்த நேரத்தையும் பஜார்ல போடுவார் கடைசி பத்து உடலை மறந்தார்கள் கண்ணுக்குரிய ஹத்தை மறந்தார்கள் மனைவிக்குரிய ஹத்தை மறந்தார்கள் ஏன் அந்த பத்து நாளில் இருக்கும் லைலத்துல் கதிரை தவற கடைசி பத்து நுழைந்து விட்டால் ரசூலுல்லா எப்படி இருப்பாங்க மற்ற நாட்களில் இரவில தூங்கி எழுந்து தகச்சு கடைசி பத்தில் அப்படி இல்லை குல்லா முழு இரவையும் கடைசி பத்தில இரவில தூக்கமே கிடையாது சத்தம் இருந்தா அவருடைய சாரத்தை வேசி இறுக்கி கட்டுவார்கள் அதன் மூலம் ரெண்டு சேர்க்கிறேன் எந்த இடத்திலும் வரமாட்டேன் ஏன் பத்து நாளும் மஸ்தில எழுத்திக்காம் நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் விவாதத்திற்கு என்னை தயார்படுத்தி விட்டேன் சாரத்துக்கு தான் இருக்கிறார்கள் வீட்டில் எவரும் தகச்சம் இல்லாம தூங்க முடியாத சொல்லாடு வீட்டுல ஐக்கல் அகலா முழு குடும்பத்தையும் எழுப்பிடுவான் எழுப்பு எழுப்பு தகச்சு தொழில் மருமகனா மகளா யாராக இருக்கட்டும் கடைசி பத்தி இல்லாமல் தியாமுல்லை இல்லாமல் எவரும் தூங்க முடியாது எங்கு சம்பாதிக்க வேண்டும் என்று சூடுதான் யாருக்கு இங்கிருந்து எங்க சம்பாதிக்கலாம் எங்க சம்பாதிக்கலாம் பஜார்ல சம்பாதிக்கலாம் இந்த சம்பாதிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் எங்க சம்பாதிக்கலாம் பஜாருக்கு போனா சம்பாதிக்கலாம் அனை பல்லாரில் இருக்கிற சம்பாதிப்பு அழியும் சம்பாதிப்பு போலியான சம்பாதிப்பு பஜார்ல என்ன செய்யும் அழிந்து போகும் பொருளை கொடுத்து அழியும் காசு வாங்கணும் இதானே அவர் அழியும் பொருளை கொடுத்து அழியும் காசு வாங்கணும் பஜார்ல இருக்கிற போலியான வியாபாரம் மஸ்திதிலே ஒரு வியாபாரம் உங்களுக்கு தெரியுதா மஸ்திதில வியாபாரம் இருக்கு மஸ்ஜிதிலே நடக்கும் யாவரும் தான் நிரந்தரமான யாவரம் மஸ்ஜிதிலே மனிதன் அல்லாஹுடன் வியாபாரம் செய்கிறான் பஜாரிலே மஹ்லூக் மஹ்லூக்குடன் யாவரம் செய்கிறான் மனிதன் மனிதனுடன் மஸ்ஜிதுக்குள்ளே மனிதன் அல்லாஹுடன் ரப்புடன் வியாபாரம் செய்கிறான் ஒரு ஆண்ல புரட்டி பார்த்தீங்கன்னா ஏழு சூறாக்களில் ஒன்பது இடங்களில் வியாபாரத்தை பத்தி குரான் சொல்லியிருக்கு ஒரு ஆண்ல ஏழு சூறாக்களில் ஒன்பது இடங்களில் வியாபாரம் என்ற வார்த்தை இருக்குது ரெண்டு வகையான வியாபாரங்களை எல்லாம் பேசுகிறான் ஒன்று நாம் நாம் சொல்லுகின்ற வியாபாரம் பஜாரில் இருக்கிற வியாபாரம் இன்னொரு வியாபாரம் இருக்குது அல்லாஹுடன் அடியார்கள் செய்யும் வியாபாரம் அல்லாஹோடு செய்த வியாபாரம் என்ன அழியாத அமல்களை கொடுத்து அழியாத சுவர்க்கத்தை வாங்க இதான் பக்தி செய்தாங்க அழியாத அமலை அல்லாஹுக்கு விற்று அல்லாஹிடத்தில் உள்ள அழியாத சுவர்க்கத்தை வாங்கணும் இதான் செய்யக்கூடிய ஆவரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் இந்த யாவரத்தை சொல்லித்தான் உங்களை வந்தாலும் இருக்கிறார்கள் அர்த்தம் தெரியல அதனால அப்படி கையெழுத்து இருந்துட்டு போறோம் எந்த ஓடுறாருன்னே தெரியாது படிக்கவும் இல்லை விளங்கவும் இல்லை அல்லா என்ன சொல்றாருன்னு தெரியாது ரசூல் என்ன சொல்றன்னு தெரியாது எவனாச்சும் சொன்னா அதை கேட்டுட்டு போயிடும் வெள்ளிக்கிழமையில இமா ஒன்றும் சூரத்துல் ஆலா அல்லது சூரத்துல் ராசியா சபிஸ்வரப்பிகளாலா அல்லது ஹல்லதா ஹதீசுல் ராசியா இது ஜுமா தொழுகையில ஓதுறது சுண்ணா அப்படி இல்ல சூரா ஜுமா சூரத்துல் முனாஃபிகோ புகாரியில முஸ்லீம் நிறைய ரிவாயத்துகள் இருக்குது ஜும்மா தொழுகையின் போது வியாபாரம் செய்வது ஹராம் எல்லாரும் அதை விட்டுட்டு பயானுக்கு வரணும் ஜும்மா தொழுகையின் இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் வியாபாரம் செய்வது ஹராம் அவ்வளவு பேரும் சொந்தமாவுக்கு வரணும் தொழுகை முடிச்சுட்டு தான் வியாபாரம் அல்லா கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றா தெரியுமா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு சும்மா சொல்ல வந்தீங்க அப்படிதானே கிடைக்கிறீங்க இல்ல அப்படி அல்ல வியாபாரத்தை விட்டுட்டு உண்மையான வியாபாரத்துக்கு வந்திருக்கிறீங்க போலியான வியாபாரத்தை விட்டுட்டு உண்மையான வியாபாரத்துக்கு வந்திருக்கிறீங்க இதுக்கு பிறகாவும் இந்த சூறாவை ஓதும் போது யார் வந்து துனியா துனியாவோட வாழ்க்கையில சொகுசாக அழகாக உடுத்து சாப்பிட்டு சொந்த வீடு வாங்கி சொந்தமான வாகனம் வெட்டி ஆடம்பரமாக வாழணும் இத கல்வியில போட்டுத்தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க இவ்வளவு கும்மாளமும் இவ்வளவு பொய்யும் இவ்வளவு புரட்டும் இவ்வளவு ஏமாற்றமும் இவ்வளவு சண்டையும் இவ்வளவு பொறாமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றது கொத்தனதும் எதுக்கு துனியாவோட ஆடம்பரத்துக்குத்தானே அல்லமா உலகத்தை தலையில தூக்கி வச்சாரு இது அல்லவா ஆசிராவில் இருக்கிற சுவர்க்கம் சிறந்தது அழியாதது சிறந்தது நிலையானது கைரும் பாபகா சூரத்துல் ஜுமாவோதத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குத்துவா செய்து கொண்டிருக்கிறார் புகாரியில் இருக்கு சிரியாவிலிருந்து ஒரு வியாபார கோஷ்டி வந்தார்கள் நெடு நாளைக்கு பின்னால் வந்திருக்கிறான் சாபாக்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் வியாபார ஆசை இருக்கிறேன் எல்லா சகாபாக்களும் அந்த வியாபார கோஷ்டியில ஓடினான் முந்தி போனா பொருளை வாங்கிக்கலாம் பன்னிரண்டு பேர் மட்டும் ரசூலுல்லா பொதுவா எல்லாரும் போயிட்டாங்க பன்னிரண்டு பேர் மட்டும் மஸ்ஜிதுல அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னார் وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا நபியே அவர்கள் ஒரு வியாபாரத்தை கண்டுவிட்டால் அல்லது பொழுதுபோக்கான ஒரு விஷயத்தை கண்டுவிட்டால் உங்களை மிம்மர்ல நிறுத்தி வச்சுட்டு அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க நம்பி மிம்மர்ல நிற்கிறாங்க ஒருத்தர கூக்க காயுமா நின்று கொத்துபா செய்து கொண்டிருக்கிறாங்க கொத்துபாவை விட யாவரும் பெருசி எல்லாம் ஓடுறாங்க இந்த மக்களுக்கு பயான் செய்யுங்க குல்மா இந்த நபியவர்களுக்கு சொல்லுங்க அல்லாஹுடத்தில் இருக்கிற சுவர்க்கம் அல்லாஹுடத்தில் இருக்கிற கூலி இந்த வியாபாரத்தை விடவும் சிறந்தது ஜும்மாவுடைய தொழுகையில ஆசிராவோட அல்லாஹோடு செய்யற யாவரத்தை சொல்லித்தான் அனுப்பப்படும் எல்லா யாவரம் சகோதரர்களை இதனால் தான் உலமாக்கல் எழுதுகிறார்கள் இந்த துணியாவிலே களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு கோடீஸ்வரன் நம்ம எல்லாம் கோடீஸ்வரர்கள் சாப்பிட வழி இல்லாதவராக இருக்கட்டும் வருடத்துக்கு ஒரு தான் வாங்குகிறவராக இருக்கட்டும் அது அவருக்கு சொந்த வீடே இல்ல சந்தியில ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை மக்கள் அவரை பார்த்து மதிக்கிறார்களே இல்லை பரவாயில்லை அவனிடத்தில் லா இலாக இருக்கிறா அல்லாஹோட பார்வையில் ஒரு கோடீஸ்வரன் சம்பாதிக்கிறா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹிடத்துல சம்பாதிக்கிறார் உலகத்தில் தங்கமும் வெள்ளியும் பொருளும் காசும் தான் வியாபார பொருள் ரப்போட வியாபாரம் பண்ணுகிறேன் இந்த பிசினஸுக்கு அல்லாஹோட பிசினஸுக்கு இருங்க சிரிக்கிறதுக்கும் சம்பளம் தருவாங்க சிரிக்கிறது சம்பளம் உலகத்தில் எங்கேயாவது வந்தாட்ட பாத்தீங்கன்னா சிரிக்கிறது சம்பளம் தானா அல்ல சம்பளம் தான் ஹதீஸ்ல இருக்கிற ரசூல் எல்லாம் அப்படின்னு சொல்றான் ஒரு சகோதரனை பார்க்கிறீங்க அவனை கூப்பிட்டு நீங்க டீ வாங்கி கொடுக்க தேவையில்லை அவருக்கு நாலு ரொட்டியும் அஞ்சு பிஸ்கட்டும் வைக்க தேவையில்லை ஊர் என்ன பேரு என்ன காசு வருமா கேட்க தேவையில்லை முப்பத்தி ரெண்டு பல்லையும் இழுப்பி ஊர் அடிய சிரிக்க தேவையில்லை வாய பொத்திக்கிட்டு சிரிங்க வாய பொத்திட்டு சிரிங்க அதுக்கு என்ன பேரு புன்முறுவல் பெயர் சதக்கா தர்மம் ஒரு முஸ்லிம் சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிக்கிறது தர்மம் ரொம்ப சம்பளதானா சதகா சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிக்கிறது சதகா அடை மூமின் அழுதாலும் சம்பளம் சிரிச்சாலும் சம்பளம் மூமின் அழுதாலும் சம்பளம் புகாரி முஸ்லிமில் இருக்குது முத்தபத்து நாளை எரிவாயம் ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن حتى الشوكة يشاكها إلا كفر الله بها خطايا ஒரு முஸ்லிமுக்கு கவலை வருது எத்தனை கவலை வந்துச்சு உம்மவை நினைச்சா கவலை வாப்பவை நினைச்சா கவலை அண்ணன் நினைச்சா கவலை தங்கச்சியை நினைச்சா கவலை மூத்த மகன் நினைச்சா கவலை ஊரை நினைக்கும் போது கவலை நாட்டை நினைக்கும் போது கவலை வியாபாரத்தை நினைக்க முஸ்லிமுக்கு கவலை வருதா புது புது செய்திகள் வரும்போது கலக்கம் வருகிறா டென்ஷன் உண்டாகுதா உடல் சூடாகுதா காய்ச்சல் என்று பேரா இருக்கு இல்லை காலிலே தைசுகின்ற முள்ளாக இருக்கட்டும் காலிலோ ஊசி குத்திப்படுகிறேன் காலில் ஒரு இரும்பு குத்துது அல்லா மூமினுடைய பாவத்தை பண்ணிக்கிறான் மூமின் சிரித்தாலும் யாவரம் மூமின் அழுதாலும் யாவரம் ஆனந்த கண்ணீருக்கும் சம்பளம் கவலையால் வெளியாகிற கண்ணீருக்கும் சம்பளம் அல்லாஹ் கொடுக்கிறான் இதுதான் ரப்போடு செய்தியாகும் ரப்போடு செய்தியாகும் ரசூலுல்லாய் செல்லாசம் அவர்களுடைய நெருக்கமான உறவு முறையான ஒரு பெண்மணி இருந்தார்கள் உம்மு சாயிப் ரவி எல்லாம் தாராங்க முஸ்லிம் அகமதில் அறிவாயிட்டு வயதான பெண்மணி உடல் நெருங்கி வலகீனப்பட்டு போயிருந்தார்கள் கடுமையான ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு ரொம்ப பலகீனமாயிட்டார் நோயில உடைஞ்சு போய் ரசூலுல்லாய் செல்லாசம் அந்த பெண்மணியை நோய் விசாரிக்க போனார் எப்படி உடல் நிலை அந்த பெண்மணி வயசானவங்க அவங்க காய்ச்சலும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க காய்ச்சலும் பேசுறாங்க எந்த காய்ச்சல் வந்ததாலதான் எந்த உடல் இப்படி பலகீன போச்சு வச்சு நபி உம்மு சாய் லா சும்மா காய்ச்சல் மட்டும் ஏசிடாங்க காய்ச்சலுக்கு ஏசிடாத காய்ச்சலால உடல் சூடாகுது அந்த சூடு என்ன தெரியுமா முஸ்லிமுடைய உடல் சூடாக இருந்தால் பாவத்தை கீழே விழுத்தாட்டும் சூடு உதாரணம் காட்டினான் இரும்பில துருப்பிடிச்சிருக்கிறது கரை அதை பாதிக்க முடியாது கொண்டு போய் கொள்ள இடத்துல கொடுக்குங்க ஊர்ல சொல்லுவோம் கம்பளை கொள்ள இடத்துல கொடுக்கும் அவன் கொண்டு போய் நெருப்பில போடுவான் கடல் கட்டி போல சூடாகும் பிறர் எடுத்து தட்டினால் அந்த துருவெல்லாம் கீழே விழுது இது போல பூமியினுடைய உடல் காய்ச்சலுக்கு கொதித்து சூடாகும் போதே அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டாக்குறான் காய்ச்சலுக்கு எங்களை மன்னிக்கிறான் இன்னொரு இருக்கிற சூழ்நிலை சொன்னான் இது நிறைய பேருடைய மனக்கவலைக்கு ஒரு மனந்தாக இருக்கலாம் ஒரு மனிதனை அல்லா திரும்பின பக்கமெல்லாம் சோதிப்பானான் மனைவியால பிரச்சனை பாப்பவால பிரச்சனை உம்மவால பிரச்சனை ஒன்று முடிய உண்டு ஒன்று முடிய உண்டு தொழில் பிரச்சனை ஊரு பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை எப்படா இந்த பிரச்சனை முடியும் ஏங்கடா பலர்டா சொன்னாங்க மனிதன் எழுதி பார்ப்பானா அவன் வீட்டில பாவமே இருக்கான் சொர்க்கவாதி அவனோட சுவர்க்கம் அனுப்பத்தான் அந்த சோதனை அவனுக்கு உலகத்தில் வந்த இந்த கலெக்டர்கள் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப அவன் அந்த அளவுக்கு அமல் செய்யல எப்படி அவன் சுவர்க்கத்துக்கு அனுப்ப இந்த கவலைகள் தான் அவன சுவர்க்கத்தை கலப்பு கவலைகள் சுவர்க்கத்தை ஆக பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சிரிப்பும் அழுகையுமே அல்லாஹிடத்தில் வியாபாரம் செய்த பொருள்கள் என்றால் நாம் அமல் என்று சொல்வதனுடைய பெறுவது என்ன நாங்க அமல அமல் என்று தானே பார்க்கிறோம் உருவா அமல் இதனால குளிர்ல தண்ணிய குடிக்க சோம்பல் தொழுகையா அமலை இதனால குளிர்ல மஸ்திதுக்கு வர்றதுக்கு சோம்பரி கொஞ்சம் தூக்கம் வந்தா முதலாவது வச்சு தொழுகிறான் கொஞ்சம் உடல் அசதி வந்தா முதலாவது அடி தொழுகிட்டான் என்ன யார் என்ன சொல்லுவாங்க நீயத்து வச்சு சில உழு உறுப்புகளை கழுவு இதானே உது நீயத்தோடு சில உறுப்புகளை கழுவு முகம் கை கால் கழுவுறது தலைய வசூல் பண்றது உது இல்ல அப்படி பார்க்காதீங்க உது என்கிறது பாவத்தை கழுவும் தண்ணீர் என்ன பாவத்தை கழுகிற தண்ணி பழுது கழுகிற தண்ணீர் பாவத்தில் பழுது துப்புரவு வருது தண்ணி இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு அதை செஞ்ச பாவத்தை கழுவ தண்ணீர் இருக்கா ஆ தண்ணி இருக்கு எது புது செய்கிற தண்ணி சொல்றாங்க புது செய்யும் போது முகத்தை கழுவுகிறா கண்ணால எத்தனை பாவத்தை பார்த்தீங்க வாய் கொப்பளிக்கிறீங்க வாயால எத்தின பொய் எத்தின புறத்து எத்தின புறம் எத்தனை பேருடைய மனநோக பேச்சு எத்தனை பேருடைய மானத்தை பறிக்கிற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு திட்டு எத்தனை பேருக்கு பதுவா அல்லாஹ் முழுவுக்கு முகம் கழுவும் போதே சிறுபாவங்களை மன்னிக்கிறான் குருவோடு சேர்ந்தது ஒளி கையால பாவத்தை தொடுகிறான் இன்னொருவன் தொடர் தந்த கையை விட்டுக் கொடுத்தான் பாவத்தை எழுதினான் வட்டிக்கு கையொப்ப போடுறியா கையால பாவத்தை எழுதுறான் பாவமான பொருளை தூக்கி கொடுக்கிறான் பாவமான ஒன்று நடக்க கையால போய் உதவி செய்யறான் உதவு செய்யும் போது எல்லாம் மன்னிக்கிறான் தானான பாவத்துக்கு நடந்தான் ஒருவனு உறைஞ்சான் காணாத ஒரு பாவத்தை நிறுத்தினான் சிறு இருந்தால் உது மூலமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இதனை மன்னிக்கிற நீர் தான் தன் உதவுடன் சகோதரி தொழுகைங்கிறது என்ன தொழுகையோடு வியாபாரம் தொழுகை ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆணவர்கள் ஒரு வியாபாரம் தொழுவது ஒரு வியாபாரம் சதக்கா கொடுப்பது ஒரு வியாபாரம் நான் சொன்னல சூரத்தில் பார்த்தில்லே அல்லா சொல்றான் இன்னல்லவீனத்திலோன கிதாப் அல்லா நிச்சயமாக யார் அல்லாஹுடைய குரானை ஓதுகிறார்களோ தொழுகிய நினைச்ச நேரத்தில் தொழுகிறார்களே வாங்கி சொன்ன உடனே இமாம் ஜமாத்துடன் அவ்வளவு தக்மீரோட தொழுகிறார் சுண்ணத்தையும் பெண்றார் பருவையும் பயின்றார் ஆதாபங்களையும் பயின்றார் தொழுகை நிலைநாட்டு நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ஒழித்து மறைத்தும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார் குரான் ஓதுபவர் தொழுபவர் சதப்பா கொடுப்பவர் அல்லாஹ் சொல்லுகிறார் எர்ஜூன திஜாரத்தில் நந்தபோர் நஷ்டம் இல்லாத யாவரம் செய்யலாம் வியாபாரிகள் தான் தொழுகிறவர்கள் பெரும் வியாபாரிகள் புராணவர்கள் பெரும் வியாபாரிகள் தர்மம் கொடுப்பவர்கள் பெரும் வியாபாரிகள் அதேபோல வியாபாரத்துக்குள்ள அது கூடிய காலம் தான் நடலாம் தொழுகையில் எப்படி யாவரம் இருக்கு தொழுகையில் எப்படி யாவரம் विलंब की கட்டி के பாத்தியா सूरत अल பாத்தியா அதுல சூரத்துல் பாத்தியா அதில் ஹதீஸ் இருக்குது ஹியாவில் யார் தொழுகையில் நின்று கொண்டு ஓதுறாரோ ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை ஒரு எழுத்துக்கு நூறு சூரத்தில் பாத்தியாவில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து எழுத்துகள் இருக்குது நூத்தி ஐம்பத்தி ஐந்து தர நூறு போட்டு பாருங்க ஒரு பாத்தியாவுக்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு சவாப் ஒரு தூரத்தில் பாத்தியாவுக்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு இஷா தொழுகையில் நாலு பாத்தியா ஒரு அறுபத்தி இரண்டாயிரம் அஞ்சு நிமிஷத்தில் அறுபத்தி இரண்டாயிரம் சவாப் ரமலானை முப்பது இரவு தராவை சொல்லுறீங்க அறுநூறு தூரத்தில் பாத்தியா ஒரு கிடைக்கும் தராவைகளை மட்டும் இருபது தர முப்பது பாருங்க அறுநூறு முப்பது தராவியையும் அறுநூறு சூறா பாத்தியா அறுநூறு தர பதினையா இந்த கைநூறு போடுங்க எத்தனை கோடி சம்பாதிக்கிற காலம் இல்லையா செவ்வாயில போய் தராவை பெற முடியாது நுல்ஹத்தில தவா தராவை பெற முடியாது முகரம் மாதத்தில் தராவை பெற முடியாது தராவை என்பது ரமலானுக்கு மட்டும் உள்ளது சீசனுக்கு இதுல காலம் அறுநூறு சூரத்துள் பாத்தியா பத்து நோம்பு முடிஞ்சிருச்சு பதினோராவது தராவை ஆரம்பம் இருநூறு சூரத்துள் பாத்தியா யாரு அடைஞ்சாங்க யாரு தவற விட்டாங்க எத்தனை பேர் அடைஞ்சோம் அறுநூறு இருநூறு முடிஞ்சு போச்சு எத்தனை பேர் அடைஞ்சாங்க எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கே வரல எத்தனை பேர் மஸ்ஜிதுக்குள்ள இருந்து கொண்டு நப்சு அவர்களை தொலைவிடல மஸ்ஜிதுக்குள் இருக்கா மத்திய பின்புறத்தில் கடைச்சிட்டு காலத்தை மண்ணாக்குறான் யாவரம் கொண்ட இடத்துல இருந்தே அதை மண்டாக்குறான் எவ்வளவு பொறுப்பாக்கிறான் தொழுகைக்கு எத்தனை பரந்து நிகழ்வு தொழுகை எத்தனை பரந்து பத்தொன்பது படிச்சிருக்கிற சின்ன காலத்துல குரான் இருந்தால் ஒரு இருப்பாங்க தொழுகையின் பருந்துகள் பத்தொன்பது தொழுகையின் ஷரத்துகள் எட்டு உருவின் பருந்துகள் ஆறு படிச்சிருப்பீங்க சின்ன காலம் பத்தொன்பது பருந்து உலமாக்களுக்கு தெரியும் பத்தொன்பது பருந்துகளில் கட்டையான ரெண்டு பருந்துகள் அருக்குனுள் பசியும் ஏன் கட்டையான பருள் என்றது தகுந்த காரணம் இல்லாமல் அந்த பரலுகள் நீட்டப்பட்டால் தொழுக முடியும் ஒன்றுதான் ருக்கூலிருந்து எழும்பும் நிலை ஏசிதான் மற்றது ரெண்டு சஜிதாக்களுக்கு நடுவில் உட்கார அவர் அவர் ஜுலூசு பயிர சஜிது கட்டையானவை அல்லாஹிடத்தில் அடியார் நினைத்தால் நெட்டையாக சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் இருக்கிறது ஒரு சகாபி வந்தார் சூருல்லாய் அவர்கள் ருக்குவில் இருக்கும்போது வந்து செய்தார் ருக்குவில் இருந்து எழுந்தினு அவர் சொன்னார் ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه صحيح البخاري ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه சொல்லி பாருங்க இருபது செகண்ட் கூட போன இருபது செகண்ட் போன சலாம் கொடுத்தோடனே ரசூல்லாய் சொல்லாருன்னு கேட்கிறாங்க யாரது ரொம்பனா அவளுக்கு சமைச்சு சொல்லுங்க அவி பயந்துட்டாரு நானேனும் சப்தம் போட்டதால இமாவுக்கு பிரச்சனை வந்துச்சோ ரசூல்லா எச்சரிக்க போறாங்களோ தயக்கத்தோடு சொல்றாரு நான் தான் யார் சொன்னார் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நன்மையால் எவ்வளவு பாரமாக இருக்கிறால் நன்மையால் எவ்வளவு கனமாக என்றால் முப்பது மலக்குகள் அல்லாஹிடத்தில் அதை கொண்டு போக போட்டி போடுறாங்க ரமலானில் அறுநூறு தடவை தராவிகள் மட்டும் ரப்பனா வழக்கல் ஹம்தோடு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு இருநூறு முடிச்சு நானூறு பேருக்கு இருக்கிறது நானூறு பாக்கி நாளை நாளை நாளை நாளே போனால் அப்படியே கபருல உழவர சரியா போய் அப்படி எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க பிறகு செய்வோம் பிறகு செய்வோம் உலமாக்கள் எழுதார்கள் ஷைத்தான் மனிதர்களுக்கு எதிராக பாவிக்கிற மிக பயங்கர ஆயுதங்கள் வந்துதான் இப்ப செய்யாத என்ன காலம் பிறகு செய்ய பிறகு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் கடுசிப்பத்தில் சொல்லலாம் நாலு காத்துல சொல்லலாம் அடுத்த வருஷம் சொல்லலாம் இப்படி சொல்லிட்டே ரிவர்ஸ் செய்து குழியில விழுந்துருவாரு என்ன குழி கபரு குழி திரும்பி பார்த்தா ஒன்றே நின்று ஏமத்தில் மனிதன் சொல்வானே யாரெல்லாம் நாம் நல்லெண்ண வச்சு சொல்லலாம் ஆனால் இந்த ஷைத்தான் தான் பிறகு தொழுகிறது என்ன தடுத்தான் ஒரு ஆள் இருக்கு அதான் இப்படி கூப்பிட்டு நீயா இவனை தொழாம தடுத்த சொல்லாலேன்னு நீயா தடுத்தா நோம்பு முடிக்காலேன்னு நீயா சொன்னது ஹஜ்ஜுக்கு போகாதேன்னு நீயா சொன்னதே நோம்ப விடுன்னு நீயா ஐடியா கொடுத்ததே பிறகு பார்க்கலாம்னு நீயா சொன்னது அவன் சொல்லுவான் இல்ல நான் செய்யாதேன்னு சொல்லல பிறகு செய்யன்னு சொன்னது பல கருமூனி வலுவோ புத்தகம் சேத்தா சொல்லுவானா என்ன ஒருத்தரும் படுக்காதீங்க உங்களை நீங்க படிச்சுக்கோ நீங்க செய்யல என்னென்ன நீங்க படிக்காதீங்க உங்களை நீங்களே படிச்சுக்கோங்க இப்படி எத்தனையோ பேர் அல்லாஹிடத்தில் சம்பாதிக்க முடியுமான காலத்தில் சம்பாதிக்காமல் காலத்தை மண்ணாக்கி அவருக்கு பதிலுகிறான் நஷ்டவாதிகளாக போறான் கயாமத்தில் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டி வரும் ரத்த கண்ணீர் உலகத்திலே ஒன்று தவறி போனா கை செய்தப்படுறோம் அதே தவறி போச்சே இரவு தூக்கம் போகவில்லை தூங்கும் போது வந்த கவலை தூக்கத்தில் இருந்து எழும்பும் போது வந்த கவலை தவறி போச்சே தவறி போச்சே எங்க தவறி போனது எப்போவாவது ஒரு நாள் கடையலாம் அல்லது மனதை சமாளிக்கலாம் அதை ஆசிராவில் போயிட்டு தவறி என்றா எவ்வளவு கௌரவம் எவ்வளவு கௌரவம் மனதில் எவ்வளவு வேதனைப்படும் மனதில் எவ்வளவு ஆத்திரம் வரும் மனதில் எவ்வளவு துன்பம் உண்டாகும் என்னோட இருந்த சகோதரன் சுவர்க்கம் போறான் பெரிய தரஜாவ சுவர்க்கத்தில் அடைகிறான் சுவர்க்கத்துடைய மாளிகையில் இருக்கிறான் பூர்வீங்களுடன் இருக்கிறான் அழகான ஆடைகளை உடுத்திருக்கிறான் அவனுக்கு முத்தால் மாளிகை தங்கத்தால் மாளிகை வெள்ளியால் மாளிகை ஆடம்பர வாழ்க்கை இரவும் பகலும் அல்லாஹை பார்த்து பார்த்து பேசுகிறான் அல்லாஹ் என்ற முகத்தையே பார்க்கிறாய் இல்லை எவ்வளவு பெரிய கவனம் உண்டான் இதனால் சந்தர்ப்பங்களை நழுவ விடக்கூடாது ரமதான் சம்பாதிக்கிறார் தொழுகையால் சம்பாதிக்கலாம் குரானுடைய தியாவத்தினால் சம்பாதிக்கலாம் சகோதரர்களே பத்து பத்து ரமலான கொடுத்திருத்தி எத்தனை துண்டு ஓதினோம் பல பேர் இன்னமும் தொடவே இல்லை குரான தொடராமல் நினைச்ச குரான இன்னமும் தொடரல பத்து வந்துருச்சு எத்தனை குரான் வருகிறாங்க எத்தனை குரான் எந்த நேரத்தை குரானோட ஒதுக்கி இருக்கிறீங்க டொய்லெட் போக நேரம் இருக்குது மூணு நேரம் சாப்பிட நேரம் இருக்குது உடுக்க நேரம் இருக்குது குடிக்க நேரம் இருக்குது எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்கிறீங்க அதே ரமலான் அல்லா இடத்துல சம்பாதிக்கிற காலம் குரானோட எந்த நேரம் வச்சிருக்கிறீங்க உங்களை நீங்க கேட்டுப்பாரு நேரம் வைக்கல நீங்க ஓதுறாள் இல்லை நஷ்டமே நஷ்டம் நஷ்டமே நஷ்டம் ரமதானை எல்லாம் அறிமுகப்படுத்துவது குரான வச்சுத்தான் ஷஹுர் ரமதான் அல்லது உங்கிலப்பீகில் குரான் ரமதான் மாதம் குரான் அழைக்கப்பட்ட மாதம் முழு குரானும் லவ்ஹுல் மஹூதில் இருந்து கீழ்வானத்துக்கு ஒரே தடவையாக லேலத்துல் பதில் நிறைவேற்றப்பட்டுச்சு இது ஆயத்துடைய குரான் அல்லாஹர கலாம ஓத கிடைக்கலைன்னா நீ உலகத்தில் சாதித்த சாதனம் புஷ்பான உனக்கு ஆயிரம் பாசம் பேச தெரியலாம் ஆயிரம் யுக்திகள் உனக்கு இருக்கலாம் உலகத்தையே பெருத்தாளாக இருக்கலாம் ரப்பட கலாவன போல தெரியாதா போல இல்லையா வெக்கம் கெட்டவன் வெக்கம் கெட்டவன் கையாபத்தில் கண்ணீர் வடிப்பான் எல்லோரும் பைலட் இருக்கிறார் பைலட் அழகா விமானத்தை இருக்கிறார் அழகாக இருக்கிறார் அல்லா மசல்ல சொல்றதில்ல ஏத்தினது போல் அழகாக எங்கேயும் விமானத்தை ஏற்றி காட்டு சொல்வானா அழகாக ஏற்றி அழகாக இறக்கி காட்டு சொல்ல மாட்டான் ஒரு கலைஞரை கூப்பிட்டு உலகத்தில் எத்தனை புள்ளி கட்டினா எந்த சுவர்க்கமும் எத்தனையோ கட்ட வேண்டி இருக்கிறேன் நீ கீழித்தான் சொல்லுவான் சொல்லுவான் யாரு குரானுடையவரோ அல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்லுவார் அவரிலிருந்து ஆதமலேஸ்வரம் வரைக்கும் உள்ள எல்லா பாட்டிலும் பார்த்து கொண்டிருப்பான் எங்களை பாட்டன்பான்ற பேரு தெரியுமா வாப்பட பேரு தெரியும் அப்பாட பேரு தெரியும் அப்பட அப்பட பேரு கேட்டா பாதி பேருக்கு தெரியா அதுக்கு மேல உள்ளவன பேரு போனா முக்காவாசிக்கு தெரியா அதுக்கு மேல உள்ளவன பேரு போனா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு தெரியும் அதற்கு ஆதம் வரைக்கும் எத்தனை பாட்டனோ போட்டனோ அவ்வளவு பேர் இருப்பாங்க பேரப்பிள்ளை தெரியும் பேரப்பிள்ளையின் பிள்ளை தெரியுமா தெரியா கடைசி பிள்ளை வரைக்கும் எல்லாம் இருப்பாங்க எல்லோருக்கும் முன்னால் அல்லா குரானோடு தொடர்புள்ளவர் எழுப்பி சொல்வார் உலகத்தில தஜ்வீதோடு ஓதினது போலும் ஓத ஓத பதவி கடைசி திருவதியில் இருக்கு يتناورت كما كنت ترتل في الدنيا فإن منزلتك عند آخر آية تقرأها ஒரு கூட்டத்தை உருவாக்கினாங்க நாங்க குரான் ஓதவில்லை என்றால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அல்ல ரசூலுல்லா உடையவர்கள் அல்ல என்ன இன்பம் இருந்துச்சு சகாபாக்களுக்கு ரசூலுல்லாவுடைய மருமகன் வித்தருடைய ஒரு காத்தில ஒரு குரானை ஓதி முடிக்கிறார் யார் ஹசரத் உஸ்மான் நாம் நவி பெரிய ஒரு கூட்டம் ஒரு ரக்காத்துல குரான் உதவுகிறான் பேரை எழுதவே முடியலையா அவ்வளவு புரியுதோ உஸ்மான் அப்பான் ஹரம் ஷரீஃப்ல பித்துருடைய ஒரு ரக்காத்துல ஒரு குரானை முதலாங்க கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் தமிழ் வித்தாரியர் அன்சாரி ஒரு ரக்காத்தில மஸ்ஜித் நபையில் குரான் ஓதுறார் முஜாஹித் சயீது விடுத்துவை ஒரு ரக்காத்தில ஒரு குரானை ஓதுறார் நாங்க நினைப்போம் சாபாக்கள் அவங்க குரானோடு இருந்தவங்க ஆளுங்கள் நாங்க வியாபாரிகள் நாங்க பிசினஸ் பண்றவங்க இல்ல ஆட்சியாளர்களே ரமதானில குரானு சாதனவர்கள் ஜனாதிபதி வலீதுவின் அப்துல் மலிக் அப்பாசி ஆட்சி காலத்தினுடைய பெரியோரிமா வலீதுவின் அப்துல் மலிக் அமீருல் மோமினி ஜனாதிபதி என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கும் சாதாரண வியாபாரிகள் போல இல்லை நாட்டில் உள்ள எல்லா குப்பையும் அவன் வருகிறான் எழுதுறாங்க ஒரு ரமலானில மட்டும் பதினேழு குரான் சத்தம் செய்யலாம் வலிதுன்னு நம்பிக்கை ரமலானில பதினேழு ஜிந்து அல்ல முப்பது ஜிந்துவையும் பதினேழு தடவை ஓதுவாங்க இல்லையா ஜனாதிபதி பதினேழு தடவை ஓதுறார் குரான குரானுடைய மாதம் குரானுக்குரிய ஹக்கு கொடுக்கப்படும் அதை கபலில எதை கொண்டு போகிறோம் மவுத்தாகிறது எல்லோரும் கொண்டிருக்கிறோம் எதில கருத்து வேற்றுமை இருந்தாலும் மௌத்தில யாருக்கும் கருத்து வேற்றுமில்லை மௌத்தாக்குவோம் அது நிச்சயமே நிச்சயம் என்ன தயார் என்ன தயார்படுத்தியிருக்கிறோம் கபனுக்குள்ள கொண்டு போக இருட்டு குளிர குவைத்து பல ஆயிரம் வருடங்கள் இருக்க வேண்டியிருக்குது என்ன ஆயத்தம் குரான் தயாரா துவர்க்க தொழுக தயாரா ஜக்காத்து தயாரா ஹஜ்ஜு தயாரா மனைவி ஒழுங்காக வச்சோமா பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தோமா என்ன செய்து என்ன ஆயத்தப்படுத்திருக்கிறோம் வெறும் கையோடு கபருக்கு போனா இங்கேயும் நிம்மதி இல்லை அங்கேயும் இல்லை துனியாவும் இல்லை ஆகிறாவும் துனியாவல்லாம் கொஞ்சம் சிந்தனை கெடுக்கும் ஆகவே நம்மதான் அல்லாஹுடத்தில் இருக்கின்ற சுவர்க்கத்தை சம்பாதிக்கிற காலம் அமல்களை கொடுங்கள் அல்லாஹ் வாங்குவான் நாங்கள் வியாபாரிகள் அல்லாஹ் நம்மிடம் வாங்குகிறான் சொல்லுது சொல்ல எல்லாரும் கொண்டு வர சாமான வாங்க மாட்டேன் அப்படித்தானே எல்லா கடையிலும் நான் கொடுக்கறது வாங்க மாட்டாங்க சரி குறைஞ்சபட்சம் எனக்கு குரான் ஓத தெரியாது தராவியில் ஓதுதான் அதை காது கொடுத்து கேட்போமே ஓதுறது எப்படி விவாதத்தோ நண்பர் கிடைக்குமோ ஓதுறது கேட்கிறதும் ஒரு விவாதத்தல்ல கேட்கிறதும் ஒரு வணக்கம் உபயின காவல் எல்லா கூப்பிடுற சூழ்நிலை சொல்றாங்க உபயனுக்கு சூரத்தும் நிசா ஓதி காட்டுங்க நான் சொல்லலாம் என்ன மாஸ்டருக்கு நாங்க விளையாட்டு போடுறது போல இருக்குது வகையே வருகிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஓட்டி ஓதி காட்டவா சொல்றாங்க மற்றவர்கள் ஓதுவதையும் நான் கேட்க விரும்புகிறேன் பிறர் ஓதுவதை கேட்கிறது ஒரு சுண்ண ரமதானுடைய இரவில் ஹல்கா தாலீம் நடந்துச்சு மஸ்ஜித் நபவியில குரானுடைய ஹல்கா யார் ஹல்கா நடத்தினார்கள் மனித குலத்தின் தலைவர் ஹதரத் ரசூலுல்லாவும் வழக்கைகளின் செய்த ஹதரத் இவரையும் ஒருத்தர் ஓதினார் மற்றவர் கேட்கிறார் ரசூலுல்லா மௌத்தாகிற வரைக்கும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு விருந்து ஓத மற்றவர் கேட்கிறார் மஸ்ஜித் இந்த வகையில் ரமலானுடைய இரவில் நடந்த அமலே நாம நினைக்கிறோம் நோம் என்றால் பின்னிரவில் சாப்பிட்டு முன்னிலவில் கஞ்சி குடிக்கிறேன் அது மட்டுமா நோம்பு இது நோம்புடைய கோரி முட்டைக்கு கோரி இருக்கிறது போல நோம்பட கோதுதான் நோம்பட ரூஹம் இருக்கிறேன் திலாவத்தில் குரான் சதகா இரட்டிகா துஆ இஃப்தாருடைய அழுக எத்தனை பேர் அழகாக எல்லாரும் கதை அல்லாவுடைய தர்பார தொடர்ந்து தேவையை கேள்வா சாகுதுன்னு எல்லாரும் கதை எத்தனை பேர் அழுதாக இருக்கிறாங்க எத்தனை பேர் அழுதாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அத தேவை இல்லையா பிரச்சனை முடிஞ்சிருந்தா நாடு கிடந்து ஏறி இருக்கணும் பிரச்சனை இருக்கிறதா இங்க வந்திருக்கோம் பிரச்சனை யாரிடத்துல சொல்லணுமோ அவரிடத்துல சொல்லாம வேற எங்கேயாவது சொன்னால் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையா பிரச்சனைக்கு காரணமே அதுதான் எங்கு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறோ அங்க போகல எங்கு பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயோ அங்கெல்லாம் வரணும் அதனால பிரச்சனை முடியல ஒவ்வொரு ரூபத்துல பிரச்சனை வந்துட்டு அணிந்து சகல்ல அணிந்து இத்தாரில் கண்ணீர் விடுங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க தகச்சுதலி உப்புக்கு போகும்போது வெக்க வருவான் இந்த ரப்பு கூடாது நான் செஞ்சதே இருட்டில உள்ளால் செஞ்சுட்டதே நிக்காக முடிக்க முதல்ல தவறு செய்ததே நிக்காக முடித்த பிறகு சிந்தனை வெளிநாட்டில் செய்தனே தனிமையில் இருக்கும் போது செய்தனே கூட்டாக இருக்கும் போது செய்தனே முறையாக சௌபா செய்து இதுக்கு மன்னிப்பு கேட்கலைன்னா இந்த தவறை இந்த பிள்ளையும் நாளைக்கு செய்யுமே இந்த பேர பிள்ளைகளும் இந்த தவறை செய்யுமே குடும்பமே சீரழிஞ்சு போயுமே அல்லா மன்னிக்கணும் இதுக்கு பேர் தவறு இதனால் விஷயம்லாம் வரக்கூடிய நாட்களிலும் இது சம்பந்தமான விஷயங்கள் தொடராக பேசப்படும் ரமலானோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் விஷயம்லாம் முதாக்கரா செய்யப்படும் முதாக்கரா ஏன் செய்யறது என்றால் பயானனுக்கு பயான கேட்டுடன் எல்லாரும் வலியுள்ளா அவ அறிய மாட்டான் ஆனால் ஒரு நாளைக்கு ஆகுவார் ஒரு நாளைக்கு ஆகுவாள் பிராவுனுக்கும் பயான் செய்யாத ஆள் இருக்கிறான் பிராவுனுக்கு ஈமான் இல்லைன்னு ரொம்ப தெரியும் முடிவு செஞ்சுட்டான் பிராவும் மூமினாகிறது இல்ல ரொம்ப எப்போ முடிவு செஞ்சுட்டான் ஆனா அதற்கு மூசா அனுப்பினா பயம் பண்ணு எதுக்கு அல்லவு எத்ததக்கர் சில நேரங்கள்ல சொன்ன நமக்கு ஞாபகம் வரும் அல்லது பயந்து போயிடுவான் நல்லவனாக இருந்தால் திருந்துவான் கெட்டவனாக இருந்தால் அந்த பாவத்தை செய்ய நினைக்கும் போது பயப்படுவான் பயான தாத்பரியம் இந்த கிலோ ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த அந்த அது ஞாபகத்துக்கு வர முடியும் பத்து வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வர முடியும் இருபது வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வர முடியும் கண்ணுக்கு எத்தனையோ பேர் தான் மாற்றம் தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல இது போல நிகழ்ச்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுலயும் வந்தன பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு திருப்பூர் ரமதான் நம்மளை பார்க்கணும் அப்ப இருந்த இந்திய பள்ளி வாலிபர்கள் நிறைய இருந்தான் கியாமல்லையில நிறைய பேர் இருந்தான் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தான் அல்ல அவர்களுடைய ரூபங்களை அவர்களுடைய செயல்களை கண்ணுக்கு முன்னால் எங்களுக்கு காட்டுறான் ரெண்டாயிரத்தி ஒன்றில ஜமாத்து வரும்போது எத்தனையோ பேரை பார்த்தோம் என கண்களுக்கு ஞாபகம் இருக்குது நடந்த நிகழ்ச்சிகள் ஞாபகம் இருக்குது இதனால் செய்யப்படுகிற முயற்சிகள் வீணாகாது அல்லா யார் யாரையோ அவைகளை செயற்படுத்தவே செய்வார் ஆகவே இல்லாமல் ரமலானில் எஞ்சிய நாட்களை சரியான முறையில் கழித்து நல்லவர்களாக மாற உங்கள் அனைவர்களுக்கும் தோல்வி சிறந்துவானாக ஆமீர்வாக